திருச்சிற்றம்பலம் கபிலதேவ நாயனார் அருளி செய்த திருமூத்த நாயனார் திரு இரட்டை மணி மாலை திருச்சிற்றம்பலம் திருவாக்கும் செய் கருமம் கை கூட்டும் செஞ்சொல் பெருவாக்கோ பீட்டோ பெருக்கோ உருவாக்கும் மாதலால் வானோரு ஆனை முகத்தானை காதலால் குப்பு கூப்புவர்த்தம் கை கைக்கும் பிணியொடு காலன் தலைப்படும் ஏல்வையினில் எய்க்கும் கவலை கிடைந்தடைந்தேன் எம்மை நாவளைக்கும் பைக்கும் அறவரையான் தந்த பாய் பாய்மதயானை பத்து திக்கும் பணினுதற்கண் திருவாளன் திருவடியே அடியமர்ந்து கொள்வாயே நெஞ்சமே அப்பம் இடியவலோடு எள்ளுண்டை கண்ணல் சுவையில் தாழ்வானை ஆழ்வானை தன்னடியாருள்ளத்தே வாழ்வானை வாழ்த்தியே வாழ் வாழை கனி பலவின் கனி மாங்கனி தான் சிறந்த கூழை சுருள் குழையப்பம் எள்ளுண்டை எல்லாந்துருத்தும் பேழை பெருவயிரோடு புகுந்தென்னுளம் பிரியான் வேழத் திருமுகத்து செக்கர்மேனி விநாயகனே விநாயகனே வெவ்வினையை வேரறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான் விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாம் தன்மையினால் கண்ணீர் பணிமின் கனிந்து கனிய நினைவொடு நாடொரும் காதற்படும் அடியார்க்கு இனியன் இனியொரு இன்னாங்கிலும் எவரும் வணங்கும் பனிவெண்பிறையினரும் கொன்றை பலி தேரியற்கை முனிவன் சிறுவன் பெருவெங்கொல் யானை முகத்தவனே யானை முகத்தான் பொருவிடையான் சேயழகார் மானமணிவண்ணன் மாமருகன் மேல் நிகழும் வெள்ளக்குமிழி மதத்து விநாயகன் என் உள்ள கருத்தின் உளன் உளதளவில்லதோர் காதலன் நெஞ்சில் வந்நஞ்சமுண்ட வளரில மாமணி கண்டன் வண்டாடுவன் கோதை பங்க திளவளர் மாமதி கண்ணியம்மான் மகன் கைமுகத்து களகள மாமதஞ்சேர்களியானே கணபதியே கணங்கொண்ட வல்வினைகள் கண் கொண்ட நெற்றே பணங்கொண்ட பாந்தடை மேல் மணங்கொண்ட தாதகத்த தேன்முரலும் கொன்றையான் தத்தளித்த போதகத்தின் தாழ்பணி போகபந்த தந்தமின்றி நிற்பீர் புனைத்தார் முடிமேல் நாகபந்தந்தந்த நாளம் பிறை இறையான் பயந்தமாக பந்தந்தந்த மாமழை போல் மதத்து கதப்போர் ஏகதந்தத்தை சென்னாள் இணை பணிந்தே பணிந்தேத்துமினே ஏத்தியே என்னுள்ளம் நிற்குமாலெப்பொழுதும் மாத்தனி வெண்கோட்டு மதமுகத்து தூத்தழல் போல் செக்கர்த்திருமேனி செம்போர்கழலங்கை முக்கட்கடாயானை முன் முன்னிளங்காலத்திலே பற்றினேன் வெற்றி மீனுயர்த்த மன்னிளங்காமன் துணனே மணி நீல கண்டத்து என்னிளங்காய் களிரே இமையோர் சிங்கமேயுமையாள் தன்னிளங்காதலனே சரணாவுன் சரணங்களே சரணுடையே நின்று தலை தொட்டிருக்க முரணுடையே நான் முன்னம் திரள் நெடுக்கோட்டண்டத்தானப்புறத்தான் ஆனை முகத்தான் அமரர் பண்டத்தான் தாழ் பணியா பண்டு பண்டந்த மாதரத்தான் என்று இனியனவே பலவும் கொண்டந்த குருகாமை குறுகாமை குறுகுவர் கூருணர்வில் கண்டந்த நீன் நீன்மொழிக்கார் மதவார் சடை கற்றையொற்றை வெண்தந்த வேழமுகத்தெம்பிரானடி வேட்கையரே வேட்கை வினை முடித்தெமையடியார்க்கின்பம் செய் தாட்கொண்டருளுமரஞ்சேயை வாட்கதிர்கொள் காந்தார மார்பிற் கமழ்ந்தார் கணபதியை வேந்தா உடை தமரர் விண் விண்ணுதல் நுங்கிய விண்ணு மண்ணும் செய்வினை பயனும் பண்ணுதல்லுங்கடன் என்பர் மெய்யன்பர்கள் பாய் மதமாம் கண்ணுதல் நுங்கிய நஞ்சும் உண்டார் கருமாமிடற்று பெண்ணுதல் நும் பிரியாவொரு பாகன் பெருமகனே பெருங்காதல் என்னொடு பொன்னோடை நெற்றி மருங்காரவார் செவிகள் வீசி ஒருங்கே திருவார்ந்த செம்முகத்து கார்மதங்கள் சோர வருமான் தன்னாமம் வரும் வரு கோட்டரு பெருந்தீமையும் காலந்தமரவர்கள் அருகோட்டருமவராண்மையும் காய்ப்பவன் கூர்ந்த அன்பு தருகோட்டமரவிற்பக்தர் சித்தத்தரியணையும் ஒரு கோட்டுரு செவி முக்கச்சம்மேனிய ஒண்களீரே களியானை கன்றை கணபதியை செம்பொன் ஒளியானை பாரோர்க்கு உதவமழியானை கண்ணுவதும் கைத்தலங்கள் கூப்புவதும் மற்றவன் தாள் நண்ணுவதும் நல்லார் கடன் நல்லார் பழிப்பில் செம்பவளத்தை நாண நின்ற புல்லா முகத்தெங்கள் போதகமே புறம் மூன்றெரித்த பில்லான் அளித்த விநாயகனே என்றுமே மகிழ வல்லார் மனத்தன்றி மாட்டாளிருக்க மலர் திருவே திருச்சிற்றம்பலம்